சூர இப்ராஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அலிஃப் லாம் ரா நபியே இது வேதமாகும் மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருள்களில் இருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் நீர் கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாமே உம்மீது இறக்கி இருக்கின்றோம் புகழுக்கு உரியவனும்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 This